प्रत्युवाच तदा काली प्रहज्जललितं அம்பாள் சிரிச்சு கலகலன்னு சிரிச்சுட்டு முதல்ல சொன்னா என்ன சொன்னான்னா ஒரு பெண் சிங்கத்துக்கு காமம் ஏற்பட்டது ஏன்னா ஒரு நரிய போய் வரிக்குமா அது சின்னி प्रतिकामार्ता जम्बुकम् कुरुते पतिम् करणीगर्दभम् वापि गर्दभम् वापि जलजम् सुरभिक्किमु ஒரு பெண் யானைக்கு காமம் ஏற்பட்டால் ஒரு கழுதையை போய் வரிக்கும் போது गवयम् सुरभिक्किमु ஒரு பசுமாட்டுக்கு யானை கவயத்தை போய் காட்டு போத்த போய் இது வரிக்குமா அது காட்டு போத்துன்னு சொல்றது எருமையில அது யானையை குத்திவிடும் குதிரையை குத்திவிடும் அது அதை போய் வலிக்கும் அது கவயம் சுரபிக்கும் சும்பன் சொல்லி அனுப்பிச்சார் நீ ஒரு ஆம்பளையா இருந்தா என்னோட சண்டை போடும் இல்லைன்னா பாதாளத்துக்கு போயிடுன்னு தூர சொர்க்கத்தை விட்டுட்டு போயிடுனாலாம் பரபரவாருனா இதே க்ஷணத்துல பரபண்ணும் இல்ல அவரை விட மாட்டேன்னாலாம் பாத்தாளம் பரதாதுனா அந்நிய பிரியே கலகப்பிரியன்னா நீ கலகத்தை உண்டு பண்றவள் நீ நீ சாமான்யமான ஸ்திரீ இல்ல இப்படி சொல்லி அனுப்பிச்சா என்ன பண்ணுவோம் தெரியுமா சும்பம் உன்னை எதையும் பண்ணிவிடுவோம் நானா நானே உன்னை அழிச்சு விடுவேன் நானாம் ஹன்யத்ய கலஹப்பிரியே கிம் விகத்ததி மந்தாத்மன்னே உடனே சொன்னார் வில்லாடிகள் இப்படி பேச மாட்டான்டா காரியத்துல என்ன காட்டுவான் வில்லாடியா இருந்தா சக்தி என்ன காண்பிக்கணும் என்னதுக்குடா முட்டாள்தனமா இப்படி பேசுறேன்னாரா அம்பாள் பானத்தை வில்லடு இதற்கவா யமலோகத்துக்கு உன்னை அனுப்பிச்சு விடுறேன் யமனை போய் நீ பார்க்கலாம்னாம் நாளாம் கந்தா यमसन्दरी स्तुवन्तो जयेत्यूजुः देवी चक्रपुरोगमा ஆகாசத்திலிருந்து தேவதைகள் எல்லாம் புஷ்பத்தை வருஷிச்சு ஜெயா விஜய் பவான் அம்பாளே தாம் स्तुवन्तो जयेत्यूजुः देवी चक्रपुरोगमा ஏகம் கிரக்ஷ அம்பாளுக்கும் அபாரமான யுத்தம் இந்த யுத்தத்துல அவனுடைய தேர்கள் எல்லாம் உடைச்சாள் பரிகம்னு சொல்லி ஒரு பெரிய பரிகம்னு சொல்லி ஒரு பெரிய ஆயுதம் அது அரவண கதவுக்கு தாப்பால் போடுற தாப்பால் அது அது மாதிரி இருக்கும் அந்த ஆயுதத்தை எடுத்தோம்னா தேர் போன உடனே அப்படி குதிரை விதையெல்லாம் போயிடுத்து அந்த உடஞ்சு போன தேர்ல போய் நின்றுண்டு இந்த பெரிய பரிகம் ஆயுதத்தை எடுத்து வீசினானாம் அவன் கையில பரிகத்தை எடுத்த உடனே அம்பாள் ஆயுதம் போடலையா சொன்னாலும் பஸ்மசாத்தா பண்ணிவிட்டாள்னார்ஹூங்காதம் பஸ்ம ஜகாம்பிகா முதுப்புஷ்பலட்சின் முதிதா பார்த்துட்டு புஷ்பத்தை கொட்டினாலாம் தூம்பலோச்சனன வதம் பண்ணணுமே அம்பாள்னு கவலைப்பட்டிருக்காள் தேவர்கள்லாம் ஆகாசத்திலிருந்து புஷ்பத்தை கொட்டினாலாம் சாத்த திதி மாறி போச்சு நானும் கொதத்தோம் அழிச்சுன்னு வரலன்னு வேற கேக்குறானா இவன் சிசுபாலம் கேட்டா போல ஏன் அவளை அழிச்சுன்னு வரல தூமனோச்சரன் எங்க போயிட்டான் அந்த ஸ்திரீயை எங்க கொண்டு வரலன்னு கேட்டானாம் சும்பன் யாரு சங்கநாதம் பண்றாள்னு கேட்டானா அம்பாள் சங்கநாதம் பண்றாள் ஜெய சப்தத்தை இது யாருடைய சங்கநாதம்னு கேட்டானாம் சும்பன் கஸ்யாயம் சங்கநாதாத்ய ஸ்ரூயதே பலங்கர்வம் பாதிதம் சொன்னார் சைன்யம் முழுக்க போயிடுச்சு மிஞ்சினவாள் இங்க வந்திருக்கோம் பாக்கி இனிமே ஆள் கிடையாது அறுபதனாயிரம் பேர்கள் போனத்துல நாங்க பத்து பேர் எட்டு பேர் மிஞ்சின பசங்க வந்தோம் தூம்ரலோச்சனோட போயிட்டான்னு சொல்லி சொன்னானா கேட்ட உடனே நடுநடுங்கி போயிட்டான் உடனே இந்த மிஞ்சின பசங்க அவனுக்கு உபதேசம் பண்ணானா என்ன சொன்னான்னா இன்னமே யுத்தம் பண்ணினியானா நீயும் போயிடுவேன் இதான் நிச்சயம் நானாம் நிச்சயம் அஜயம் கிடைக்காது அம்பாள போயது இளையா பிள்ளைங்கிறதுல ரொம்ப பிரியம் ஏறி போச்சு சுதர்சனன் மூத்தா பிள்ளை அங்க பிரியம் ராஜாவுக்கு குறைஞ்சு போச்சு ஏதோ பாக்கிய குறவுனாலே இப்படி பிள்ளைகிட்ட ரொம்ப பிரியத்தை வச்சுட்டான் ராஜா ஏவம் கச்சதி காலேவோ துருபதம் ராஜா துருவசந்தின்னு பேரு ராஜாக்கள்லாம் காட்டுல போய் வேட்டையாடுவாள் வேட்டையாடினா कृशोदरम् लघुभवत्युत्थाम् बभूः सत्त्वानामपि लक्ष्यते विकृतिमत् சித்தம் பய குரோதையோ காளிதாசன் சொன்னார் வேறு ஒரு பெரிய சரீர பயிற்சின்னா குதிரமிடா சரீரத்துல இருக்கிற கொழுப்பு நெத்தியில வேற கொழுப்பு மேதஸ்ன்னு பேரு அந்த தோஷங்கள்லாம் போயிடுமா பிராணிகளுடைய சித்தம் தெரியுமா கோபா சிங்கம் கோபிச்சுட்டு இருக்கா சந்தோஷமா இருக்கா யானை எப்படி இருக்கு எல்லாம் சத்வானாமப்பி லட்சியத்தே விகிருதிம சித்தம் பயக்ரோசையோ அது பயத்தை அடைஞ்சிருக்கா கோபத்தை அடைஞ்சிருக்கா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாமா அதனால இந்த வேட்டையாடுறதுங்கிறது ராஜாக்களுக்கு ரொம்ப அவசியம் இது மனசுக்கு ஒரு வினோதத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் வேட்டையாடுவார் வேட்டையாடி அதுல பல ஒரு பிராணியை ஒரு சிங்கத்தை கொண்டா அது நூறு பசு சாப்பிடும் ஒரு சிங்கம் ஐநூறு யானையை அடிச்சுடும் ஒரு சிங்கம் அதனால அந்த சிங்கத்தை கொண்டா பாதகம் இல்லை என்ன நூறு யானையை கொள்ற ஒரு சிங்கத்தை கொண்டதுனால குத்தம் இல்லை அது சாஸ்திரங்கள்ல இதை பத்தி இடம் கொடுத்துருக்க வேட்டையாட போன இடத்துல புதர்லேருந்து வந்து ராஜா மேல பூரி உததிஷ்டன்னி குஞ்சா சிம்மா பரமகோபரா கோபத்தோட ஒரு கழச்சிங்கம் ஓடி வந்து நகத்தால பூரி எடுத்து விடுத்தான் அவனை ராஜாவை பண்ணி பிடிச்சான் சிங்கம் சந்தியே உடனே கூட இருந்த ஆட்கள்லாம் அப்புறம் வந்து சிங்கத்தை அடிச்சா பாம்பு கடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து பாம்பு அடிப்போம் பாருங்க அது மாதிரி எல்லாருமா வந்து அப்புறம் அந்த சிங்கத்தையும் கொண்டு விட்டான் இப்படி மகாராஜா துருவசந்தி ரெண்டு பத்னிகள் ரெண்டு குழந்தைகளை விட்டுவிட்டு மறிச்சு போயிட்டான் உடனே இவனுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கண்டா செஞ்சு பரலோகம் உண்டு நம்ம மதத்துல ஹிந்து மதத்துல பரலோகத்துல போனவாளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் கீழே இருக்கிற குழந்தைகள் செய்வதற்கு நம்ம புண்ணியம் இருந்தா தான் செய்வன் இல்லாமனா செய்யவே மாட்டான் அது வந்து மின்னூத்தரவத்தஞ்சு நாள் பறக்குமா வந்த ஜீவன் ஆப்தம் அம்புகடம் தத்யா அன்னம் ஆஜ்யன சஞ்சீதம் நித்தியம் வந்து தீர்த்தமும் ஆஜ்யமும் அப்படி அன்னதானம் பண்ணணும் பிரதிதினமும் இந்த மின்னூத்தரவத்தஞ்சு நாள் அதுக்கு நித்திஷ்டார்த்தம்னு சொல்றது அப்பதான் அந்த ஜீவன் பறந்து தவிக்கிற தாபம் நிவர்த்தி ஆகுமா இந்தியெல்லாம் ஸ்ரத்தையா பண்ணுவாள் பாரு ஆறுக்கு பண்றாள் ஆறாவது கோட்டியில ஒத்தன் பண்றான் சாஸ்திரத்தை நம்பி அப்பா அம்மாட்ட விசுவாசம் உள்ளவன் நிறைய சுத்த விட்டுட்டு போன அப்பாவுக்கு திவேஷம் திண்டாடுறது அப்படி இருக்கிற போது இங்க நித்திஷ்டார்த்தம் எங்க பண்ண போனா தர துவங்கினாள் ஏசா கிரமமா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாள் உடனே வசிஷ்டர் ஆச்சாரியனா யோசனை பண்ணினாள் ராஜா ஒருத்தனை ஸ்தாபனம் பண்ணணுமே மூத்தாளுடைய உள்ளே சுதர்சனன் யோக்கியன் அவனை ராஜாவா பண்ணணும்னு வசிஷ்டாதிகள் தான் யோஜனை பண்ணினார் சுதர்சனம் கர்த்தும் மந்திரம் சக்ரு பரஸ்பரம் சுதர்சனம் கர்த்தம் மந்திரம் சக்ரு பரஸ்பரம் யோகியோயம் சுதா இவன் குழந்தையா இருந்தாலும் கூட இவன்பாலோபி தர்மரான் ராஜா இவன் ராஜாசனத்துக்கு அரசன் குழந்தையா இருந்தாலும் மூத்தா புள்ளே சுந்தவனத்தான் ராஜாவை பண்ணணும் வசிஷ்டாதிகள்லாம் சொன்னார் மந்திர மந்திரி விருத்தை சிவா தத்ர ஜனமதரः श्रुत्वा जयनीपतिः मृतम् जामदरम् श्रुत्वा लीलावत्याः पिता तदा உஜ்ஜயினி தேசத்துக்கு அதிபதி யுதாஜித்தன் பேரு அவன் தான் இளையாளுடைய தோப்பனார் மூத்தா புள்ளைக்கு பட்டம் கட்டி அங்கிருந்து அவன் வந்து சேர்ந்தான் உஜ்ஜயினி பட்டத்திலிருந்து வீரசேனஸ்ததாயா क्षिगौ युधाजिद्वीरसेनश्च युद्धकामौ बभूवतु யுதாஜித்துக்கும் வீரசேனனுக்கும் அப்பா இளையாளுடைய தகப்பன் யுதாஜித்து மூத்தாளுடைய தகப்பன் வீரசேனன் ரெண்டு பேர்களுக்கும் அபாரமான யுத்தம் ஏற்பட்டது யுதாஜித் वीरसेनश्च युद्धकामौ बभूवतु निहतः सदपादौर्व्याम् छिन्नमूर्धामहीपतिः யுதாஜித்து வீரசேனனை கொண்டுட்டான் மூத்தாளுடைய தகப்பனார யுத்தத்துல வியாசம் இந்த ஆசை இருக்கே அதிகாசை அது யார யார கொள்ளாதுன்றாள் அதிகாசையினால எதையும் பண்ணுவனா அதிகாசைக்கு வந்து இந்த வெள்ள வெள்ளையா வரும்பாருமோ சரீரத்துல ஒரு வியாதி அது மாதிரி இருக்காள் அவன் வெள்ளையா அப்படியே உதட்டுங்கிட்ட வெளுக்கிறா போல இருக்கும் அப்புறம் உடம்பு முழுக்க எடுத்து போயிடும் அந்த வியாதி மாதிரி அது லோகம் அது எத்தனை குணம் இருந்தாலும் இந்த அதிகாசம் இருந்தது ஏன்னா லோகோபி ஸ்வித்ரோ ரூபமிவேப்சிதம் நாள் அழகான சரீரத்தை கெடுத்துவிடும் அந்த வியாதி அது மாதிரி எத்தனை குணங்கள் இருந்தாலும் இந்த அதிகாசம் இருந்தால் அது எல்லாத்தையும் தொலைச்சுவிடும் அது எல்லா குணங்களையும் அதனாலே பந்துவ கொல்லணும்னு தோணி மஞ்சள் வந்து அளவுக்கு மேல வந்துருக்கு மஞ்சளுக்கு மேல வேற ஏதாவது மஞ்சள் போரும் இமயம் மஞ்சள சுமங்கலிகளை கொடுக்கறது இந்த வண்டின்னு வந்துட்டு கோட்டி சோமத்துக்கு இன்னும் பல திரவியங்கள் தேவையா இருக்கு அது யாராருக்கு எது முடியுதோ அதை கொடுக்கலாம் லோபத்தினால லோபோ நவசீகிருதா யாரைத்தான் வசப்படுத்தாது மனோரமே அதாவது சுதர்சனுடைய தாயார் இன்னும் என்ன பண்ணிவிடுவனும் நம்ம குழந்தையும் எல்லா பணத்துக்காக எத்தனை பைய பாயசனை கொடுத்துடுறான் அவன் இவன் அனந்தர வாரசா போகணும் சொல்றான் இவனுக்கு கொடுக்க மாட்டானா அதனாலதான் அக்னிபதீவானால் தீ வைக்கிற பயல் விஷமே முடிக்காதே இருக்காள் உன் மூஞ்சில முடிச்சாலே வழியாது மகாபாபின்னு இருக்காள் விஷத்தை கொடுக்கறது தீய வைக்கிறது நெருப்பு வைக்கிறதுக்கு எத்தனை தீ குச்சியை வச்சுட்டா அவங்கள எரியுது பத்து வீடு சிரிச்சுன்னு போகுது அவன்லாம் ரொம்ப மகாபாபிகள் இருந்தாள் அவன்லாம் ரொம்ப கஷ்டப்படுறான் பாருங்க பல ஜீவன் இதெல்லாம் நிர்மாந்தரத்துல அப்படி தப்பு பண்ண பாபிகள் இருந்தாள் ரிஷிகள் ஸ்மதியில இதுன்னு ஊகிச்சுக்கோ அவன் என்னது பண்ணிருக்கான்னு சொல்லி ரிஷிகள் போய் சொல்லியிருக்காள் சொல்றதெல்லாம் சரியா இருக்கு அது ஒன்றும் சந்தேகமே இல்லை அதனால எதையும் பண்ணிவிடுவனேன்னு கவலைப்பட்டாள் மூத்தாள் உத்தியமஸ்தர்வதா தெய்வாத்ஜது வேண்டிய முயற்சியை செய்யணும் பலதாதா பகவான் அது அவனுக்கு தெரியும் நாம் செடிய வைக்கணும் ஜலத்தை விடணும் வேலி கட்டணும் நெருப்போடணும் அதற்கு மேல பூப்பதோ பழுப்பதோ பிஞ்சு விடுவதோ அது பகவானுடைய பொறுப்பது அதுல போய் நாம் இன்னுமே பிஞ்சு விடு விடு காய்க்கணும் பூக்கணும்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை நாம் செய்ய வேண்டிய முயற்சியை செய்யணும் நம்ம மனுஷனுடைய கடமை அது உத்தியம சர்வதாரிய இப்படி யோஜனை பண்ணி விதல்லன்னு சொல்லி ஒரு மந்திரி மந்திரி அவனை கூப்பிட்டு மனோரம சொன்னார் இங்க இருந்தா என்னையும் என் குழந்தையும் கொண்டு விடுவோம்னு நினைக்கிறேன் அயோத்தியிலே எங்கேயாவது என் குழந்தை உயிரோடு இருந்தா போதும் நான் பாதுகாக்கணும் நீங்கள் அதுக்கு ஒத்தாசை பண்ணணும்னு விதல்லனை போய் காட்டாள் விதல்லம் சர்வகாரியேஷு सर्वकार्येषु चिन्त्यम् मन्त्रिवरोत्तमम् समाहूयतमेकान्ते प्रोवाच बहु दुःखिता விதல்லனை கூப்பிட்டு மனோரம ஏகாந்தத்துல கண்ணு வெண்ணீருமா சொன்னாளாம் कुटजे मुनिना दत्ते वीतशोका तदा वसति உடனே அவன் சொன்னான் காஷி தேசத்துல பரத்வாஜ ஆசிரமம் இருக்கு புண்ணிய தேசம் ஏன்னா குத்திர விதேயோ வாசா சிஷ்யன் காட்டான ஆச்சாரியால எந்த இடத்துல வசிக்கணும்னு ஆச்சாரியால சிஷ்யன் காட்டான் அதுக்கு ரெண்டு இடம் இருக்கு ஏதாவது ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல வசிக்கணும்னா எந்த இடம்னா சஜ்ஜன நிகதே சவாகாஷ்யாம் குத்திர விதேயோ வாசா எங்க வசிக்கணும் சிஷ்யன் கேட்கிறான் ஆச்சாரியால் ரெண்டிடம் உண்டு இந்த ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல வசிச்சா ஜென்ம சாபல்யம் நாள் என்ன நாள் சஜ்ஜன நிகடே அபவாகாஷ்யாம் சாதுக்களுடைய சமீபத்துல வசிக்கணும் கிடைக்கல சாதுக்கள் காஷிக்கு போயிடுவாங்க என்ன காஷியில போய் வரும்பனே அந்த கங்கையில அப்படி மூழ்கி தவக்கல மாதிரி கரையறனா கூட புண்ணியம் சஜ்ஜன நிகடே அகவா காஷ்யா இந்த ரெண்டும் கிடைக்காது உன் கிடைக்காது காஷியும் கிடைக்காது அவன் எங்கேயா போய் விழுந்து மரிச்சாவான் அதனாலாம் சரீரத்துல பலம் இருக்கிற போதே நல்ல காரியங்களை எல்லாம் நிறைய செஞ்சுணும்னா யாரு நொண்டின்னு கேட்டா நுண்ணுங்க கழத்தனம் வந்த பிறகு தீர்த்தாட்டனம் போறானே அவன் தான் நுண்டின்னா அதுக்கப்புறம் பதிரிகாசிரமம் போறேங்கிறது வாழ்றேன் வாழ்றே கஷேத்திரம் அங்க போனதே பசுக்கள் போயிடும் ஒன்றும் கிடைக்காதுங்க அந்த இடத்துல திடீர்னு போயிடும் ஜீவன் அதனால உடம்புல பலம் இருக்கிற போதே நல்ல காரியங்களை எல்லாம் செஞ்சிடணும் அதுதான் விவேகம் இது மாதிரி ஒரு சத்ருவர்த்தி பால்யத்துல தான் சாதுக்களுடைய அனுகிரகம் இருந்தா தான் வரும் அது ஒன்றும் வராதுன்னு ஆறு வருஷம் நாள் நான் பிரம்மபுத்திரனா ஆனதுக்கு காரணம் ஆண்களுடைய அனுகிரகம் மகாபை சேவிச்சேன் அவ கட்டாட்சம் பிரம்மபுத்திரனா பண்ணிவிடுது இதுக்கு மேல அப்படி பண்ணிவிடுது என்னங்கிறார் மகா அனுகிரகம் எதையும் செய்யும் அதுக்கு செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை அதனாலே நல்ல இடத்துல போய் காசியில போய் வசிக்கணும் இந்த பரத்வாஜாஷ்டம் இருக்கு பரத்வாஜர் மகர்ஷி இருக்கா அங்க அம்மா அவன் குறையெல்லாம் நீங்க மந்திரி இப்படி சொல்ற மந்திரியா இருக்கணும்னு அவன் ரிஷியாவுக்கு போடுன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படி இருக்கிற மந்திரியா இருந்தா பிரயோஜனம் பண்ண ஒரு ரிஷியாவில போனா அங்க தேரும் பாரமா ஓடுறதாங்க அங்க புறப்பட்டு போகணும்னு சொன்னாக்க அது அது யுக்தி சரியான கஷேமத்தை கொடுக்கக்கூடிய யுக்தி அது காஷியில போய் வசிகமிஷ்யாமோவனே கமிஷ்யாமோவனே காமம் புனக்கிலமிஷ்யாமோவனே காமம் புனக்கிலா குடஜே முனிநாதத்தே குழந்தை எடுத்துன்னு போய் கதறினாள் மகர்ஷின்றதுல மகான்கள் அபயப்பிரதானம் பண்றதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை ஒரு பீதி அடைஞ்சு வந்தவனுக்கு அபயதானம் பண்ணுவதற்கு மேல சர்மமே இல்லையா அதனாலதான் சன்னியாச மந்திரமே கடைசியில அபயம் மத்த சுவாகாதான் என்னை கண்டு உத்தரும் பயப்படப்படாது இதுதான் கடைசி மந்திரமே அவன் யாரும் பயப்படாம நெருங்கி பழகிறதுக்கு யோக்கியமா இருக்கிறது தான் சன்னியாசம் அப்படி இருந்தா அதான் சன்னியாசம் காவி வேஷ்டினால மட்டும் சன்னியாசம் இல்லை அது மாதிரி ஒரு குணம் இருக்கணும் அதுதான் வந்து சந்நியாசம் அப்படிப்பட்ட ஒரு நிலை இங்கிருந்து பயத்திரஸ்டையா இருந்து குழந்தை அடி அடிச்சுன்னு போய் மகர்ஷி காலில் விழுந்தா அம்மா பயப்படாது நான் ஒரு பர்ணசால தரையும் இங்க வசி க்ஷேமம் உண்டாயிடும் மேல மேல க்ஷேமங்கள் வரும்னு சொன்னாளா அது என்ன பெரியவா வாக்கால சொன்னா அதுக்காக தேடிக்கிட்டு வராத ஒரு க்ஷேமம் கூட்டஜே வசதே மனோரமே சைரந்தின்னு சொல்லி ஒரு வேலைக்காரி விதல்லங்கிற மந்திரி குழந்தை சுதர்சனம் இப்படி அங்க இருந்து குழந்தையை ரட்சிச்சுட்டு இருந்தாலாம் சுதர்சனம் சத்ருஜித்துங்கிற தன் பேரனை ஸ்தாபனம் பண்ணிவிட்டு மந்திரிய ராஜ்யத்தெல்லாம் பார்த்து சொல்லிவிட்டு அவன் தங்கள் ஊருக்கு பரவிட்டு போட்டான் தன் பேரனுக்கு ராஜ்யம் வரணுங்கிறதுக்காக தான் அவன் இத்தனை சண்டை பூஷெல்லாம் போட்டது அப்படி பண்ணிட்டான் மந்திரதா கிருத்ரா கணிதா பிரதி ஊருக்கு போன பிறகு அப்படி எங்க இருக்கான் சுதர்சனன் மனோரமேன்னு விசாரிச்சான் ரிஷ்யாசிரமத்துல இருந்துட்டு இருக்கான் பர்ணசாலையிலேன்னு தெரிஞ்சது சத்ரு குழந்தையா இருந்தாலும் அவனை விடப்படாது அவனை நிகிரகம் பண்ணி போனா அப்பதான் தம் பேரனுக்கு அடைஞ்ச இடையூறு இல்லாம இருக்கும்னு ஸ்ருத்வா सुदर्शनम् तत्र मुनीनामाश्रमे स्थितम् हन्दुकामजकामासु चित्रकूटम् सपर्वतम् காசியில சித்திரக்கூட்டம்னு ஒரு பர்வதம் அந்த பர்வதத்துல ஆசிரமம் கட்சிந்து பாரத்வாஜ ஆசிரமத்துல இவ இருக்கிறான்னு தெரிஞ்சு சைன்யத்தோட கூட அவனை வதம் பண்றதுக்காக புறப்பட்டு போனான் அகம் துகாமோதம் மனோரமா தத்த மாதிரி வந்துட்டான் சைன்யத்தோடேன்னு மனோரமைக்கு தெரிஞ்சது அவ குழந்தைய வச்சுன்னு தவிக்கிறவள் ஏன்னா அவளுக்கு ஒரு கத்தியும் இல்லை ஒன்னும் மார்க்கம் இல்லை मुवाचादिशोकार्ता मुनिम् साश्रुविलोचना இருந்து கண்ணு கண்ணீருமா மகர்ஷி காலில் போய் நமஸ்காரம் பண்ணி இப்படி வந்துட்டானே நான் என்ன பண்- என்ன பண்ணுவேன் அவங்க வந்துட்டான்கிறாளே என் குழந்தை ஏதாவது பண்ணிவிடுவனே நான் என்ன பண்ணுவேன்னு கவலைப்பட்டாளாம் कस्यचिन्नैव विश्वासः कर्तम् यः सर्वथा बुधैः कुर्वन् दुःखमवाप्नोति दृष्टान्तस्तत्र वै बलिः வந்துட்டான் பக்கத்துல வந்து வசிக்கிறான்கிறாளே அவன் நெல்லெண்ணத்தோட வந்ததா தோணலே என் குழந்தைய கொண்டு விடுவன்னாளா ஏன் நாள் உத்தரையும் நம்ப முடியல காலம் நாள் இதுக்கு திருஷ்டாந்தம் மகாபலிதான் சொன்னாள் மகாபலி சுவாமியை நம்பி மோசம் போட்டானே எந்த பகவான நம்பினவாளுக்கு குறை வராதோ எந்த பகவானுக்கு கஷ்டம் நீங்குமோ சத்வமூர்த்தி मूर्तिः सदा विष्णु योगिनामपि யோகிகளெல்லாம் சேவிக்க தகுந்த தெய்வம் சத்வமூர்த்தி பரமாத்மா நாராயணன் அவனை நம்பி மோசம் போட்டானே மகாபலி நிர்வீகாரோ कारोऽपि भगवानि देवकार्यार्थसिद्धये ஒரு காரியத்துல குறி வந்துடுச்சுன்னா அந்த காரியத்தை செய்யறதுக்காக தப்ப கூட செய்ய தோன்றுமா அவனுக்கு ராஜ்யம் வேணும் தம் பேரனுக்குங்கிற எண்ணத்துல என் குழந்தையும் என்னையும் கொல்லணுங்கிறத அவன் நிச்சயம் செய்வான் பகவான் தேவதைகளுடைய காரியத்தை சித்தி பண்ணி வைக்கிறதுக்காக மகாபலியே மாற்றி பிள்ளையோ சுவாமியே நாராயணனே பண்ணிவிட்டாளே கஷ்யபாச்சமுதா சூரியாய் வாமனமாய் சின்ன சரீரத்தோட கூட இங்கிருந்து மகாபலிய போய் ஏமாத்தி அவன் உத்தரையும் நம்ப மாட்டான் மகாபலி உத்தரையும் தலையாட்ட மாட்டான் வான்னு கூப்பிட மாட்டான் சிலவன் பேசு ஏன் பேசுறதுல பேசினா பிடிச்சுன்னு விடும்னா சித்த பேசினா உடனே எனக்கு கொஞ்சம் வசதி குறைச்சலா இருக்கு ஒத்தாசி பண்ணுவோம்னா சித்த சாப்பிட வரேன் உள்ளேன்னு வந்து விடுவான் நான் பேசுறது இல்லைன்னா ஒரு பிரபு அதுல சார்ந்தவன் மகாபலி அங்கிட்ட விபூதி வாங்கி தலையாட்டுறது இல்லை அப்படிப்பட்டவனே சுவாமி தன்னை பார்த்து வரணும் மரணம்னு சொல்லி காலை வந்து பிடிக்க முடியா பண்ணிவிட்டாள் மூஞ்சமேகலையா வீதம் உபைதாஜினோத்தரம் ஜடிலம் விப்ரம் மாயா மாணவகம் ஹரி மூஞ்சமேகலையா வீதம் உபரீதானோத்தரம் ஜடிலம் மனம் மாயா மாணவகம் வருஷ வருஷையா தலையில ஜட்டைய மேல முழு மாந்தோர் இடுப்புல மறைவிடுவி வாக்குல வேத மந்திரம் பிராமண வேஷம் கையில தீர்த்த பாத்திரம் குஞ்சு கால் அப்படி சுவாமி அங்கேருந்து வராள் பார்த்துக்கிட்டு மகாபலி ஆச்சரியப்பட்டானா இப்படி கூட ஒரு மூர்த்தி உண்டாது ரூபானுரூபாவயவம் தஸ்மா ஆசனமாகரதே குள்ளமான மூர்த்தியாம் குள்ளம்னா ஏதோ விகாரமா தலை பெருத்து மாறு விஷது கயிறு பெருத்து அப்படி இல்ல விகாரமா இருந்த சில குள்ளம் அது டிக்கெட் வச்சு பாக்குற குள்ளம் அது அப்படி இல்ல அழகா தலைக்கு தகுந்த கழுத்து கழுத்துக்கு தகுந்த மார்பு மார்புக்கு தகுந்த இடுப்பு இடுப்புக்கு தகுந்த தொலை தொடைக்கு தகுந்த ஜானு ஜானுக்கு தகுந்த சரணம் அப்படி இருக்கா அவயவத்துக்கு அவயவம் அழகா ரூபானுரூபாவயவம் தஸ்மாதனமாரது தன் கையினால ஆசனத்தை கொண்டு போட்டு உட்காரணும் உட்காரணும்னானா மகாபலி பிரம்மனிஷ்டாலே ஆச்சரியப்படுறார் என் பிரபு வந்தபோது இப்படி தோழித்ததே அவனுக்கு மகாபலிக்கு இந்த மகாபலியா நாம் பிறந்திருக்கப்படாதா என் கையால ஆசனம் பிரபுக்கு போட்டிருக்கப்படாதான்னு பிரம்மனிஷ்டால் வருத்தப்படுறார் தஸ்மா ஆசனமானது வேதங்கள் நாம் சொல்ற தத்துவமசியாதி மகா வாக்கியத்தாலே கண்டுபிடிக்க முடியாத பரம்பொருள் நேரவர மகாபலி ஆசனம் போட்டானே நாம் போட்டுக்கப்படாதா சுவாமி வந்திருக்கப்படாதாங்கிறார் சுகாச்சாரியார் பட்டத்திரி காட்டாள் குருவாயூரப்பனை பார்த்து அநீதமாசுபுவி மகதாதிபூதை त्वम् रम्यरूपमधुरा पुलकारुदङ्गः अज्ञातमेत्य सुकृती परिनिज्यपादौ तत्तोऽयमन्नधृतमूर्धनि மத்தோயமன்னதமூர்தனி தீர்த்ததீர்த்தம் ூதை பாம்பிரம்யூபமதா குலகாருதங்கா சன்னபிரதமூர்தனி சர்வேஸ்வரனான நீ வாசியாய் ஏழு வயது குழந்தையாய் வருஷ வருஷையா ஜடையும் வேத மந்திரமும் ஆந்தோரும் மறையுருவியும் வருஷமும் தீர்த்த பாத்திரமும் மங்கள சரணமுமாய் நீ வருவதை கண்ட சுக்கராச்சாரி பிரபதிகள்லாம் யாகசால வாழ்ந்து உங்களை வரணும் வரணும்னு உள்ள அழைக்க மகாபலி புலகாவிருத்தாங்கா மயிர் சிரித்து பக்தியா சமீத்தியா பக்தி ததும்பி கண்ணால ஜலத்தை கொட்டி உடம்பு பரபரந்து உன் குஞ்சு காலை வந்து குடிச்சு உன் அலம்பி உன் காலம்பின ஜலம் தீர்த்த தீர்த்தம் கங்காதி தீர்த்தங்களை எல்லாம் தீர்த்தமாக பாவனமாக ஆக்கும் காலம்பின ஜலத்தை தன் தலையில குச்சிண்டாராமே இது நிஜமானு காட்டால் வெட்டத்திரி என் அப்பனே ஆமான் நாளால் கல்லா இருந்த குருவாயிருப்பன் அந்த கலியிலே பக்தியாசனே சுகிருதி परिनिज्य पादौ சுவாமி வந்து மகாபலி பார்த்து குஞ்சு கால அலம்பி நீங்க ஏதாவது கக்கணும் கக்கணும் நான் கொடுக்கணும் கொடுக்கணும்னு இப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டார் சுவாமி என் குஞ்சு காலால மூணடி மூணடி என்று சொன்னார் உடனே மகாபலி தலையில ஜலத்தை விட்டுன்னு தானத்துக்கு ஆரம்பிச்சார் அப்பத்தான் சுக்கராச்சாரி கொடுக்காதேன்னு சொன்னார் ஏன்னு காட்டார் தேச வைரோச்சனை சாட்சாது பகவானு விஷ்ணு சாட்சாத்து சாட்சாது நாராயணனாக்கம் வந்திருக்கான் இங்கே கஷ்யபருக்கு பிள்ளையா வந்திருக்கான் அதிதி நடத்துல பிறந்திருக்கான் தேவ காரியார்த்தமா வந்திருக்கான் மூன்றடின்னு சொல்லி குஞ்சுக்கால காட்டி பெரிய அளந்து உன் உலகம் மூணு உலகத்தையும் ரெண்டடி அளந்து மூன்றாவது அடிக்கு இடம் இல்லாம உன் தலையில கால் வைக்க போறான் கொடுக்காதேன்னு சொன்னாள் சுக்கராச்சாரி அப்ப மகாபலி காட்டான் சைவ விஷ்ணு வரதா வரதராஜன் ஸ்ரீபதி நாராயணனா ஏழையான எங்காத்துக்கு யாச்சகத்துக்கு வந்திருக்கான்ல நான் என்ன பாக்கியம் பண்ணினேன் நான் எவன் ஸ்ரீபதியோ வரதராஜனோ சைவ விஷ்ணு வரதோஸ்துவா பர வரதராஜனவன் பக்தாளுக்கு வாரி வாரி கொடுக்கிறவன் அவன் ஏழையான என் வீட்டுக்கு யாச்சகத்துக்கு வந்தானா என் ஜென்மா கரையேறி போச்சே வரதராஜனுக்கு லட்சுமிபதிக்கு தானம் பண்ணி நான் ஏழையா போனா எனக்கு பெருமையாச்சே यजन्ति यज्ञकृतुभिर्यमादृताः हवन्ताम् राजविधानकोविदा स एव विष्णुः वरदोऽस्तु वा परः தாட்சியமுஷ்மைச்சிதிமீட்சிதாம் முனே மகாபலி சுக்கராச்சாரிய சொன்னானா நீங்கள் எல்லாம் யாகம் பண்றேன் யாகம் பண்றேன்னு நிச்சயம் காத்துல வந்து நீ தின்னு வந்து கேட்கிறீங்களே சயைவ விஷ்ணுகாந்த வரதராஜனாம் யஜந்தி யஜ்ரதுமாதவிதானகோவிதா வேதத்துல என்னென்ன யஜ்யம் பண்ணணுமோ அத்தனை யஜ்யங்களையும் நீங்கள் நாம் எந்த லட்சுமிபதி அளிப்பதற்காக அக்னிமண்டல மண்டலம் சப்தஜாம்பூனதம் ஸ்வயா லட்சுமியா சமாசிருஷ்டம் வந்தே யஜ்யதமும் ஹரிம் சமேதனான ஹரிநாராயண அக்னி குண்டத்திலாம் பண்ணி மகான்கள் எல்லாம் பண்றேன் பண்றேன் நித்தியம் வருவாளே நீங்கள் எல்லாம் வருவேளே பவமனாய விதான கோவிதாக விஷ்ணு வரதா வரதராஜனா லட்சுமிபதி வேழையான யானையும் காத்துக்கு வந்திருக்கான் நான் இங்கே சுவாமி இங்கே என்ன யாத்திரத்துக்கு வந்திருக்காளே என் ஜென்மா கரையேறி போச்சேன் நானாம் மகாபலி சத்தியமான காட்டால் என் அப்பனே ஆமான் நாளா சொன்னான் நாளா ஆறாவது அப்படி சொல்ல தோணுமா யா சத்யேவம் யதி शुनकामोऽस्मि सोऽहम् दास्याम्येवस्थिरमिति वदन् मे काव्यशब्दो प्रियः दिनावल्यादया दत्तपाद्याय तुभ्यम् चित्रम् चित्रम् सकलमपि प्रार्पयत्सोऽयपूर्वम् யாச்சேவம் यदि स भगवाने पूर्णकामोऽस्मि सोऽहम् दास्याम्येव स्थिरमिति वदन् कार्यशब्दोऽपि दैत्यः அப்படி காட்டால் குருவாயூரப்பனே ஹே குருவாயூரப்பா வரதராஜனா லட்சுமிபதியா காக்கிறான் பூர்ண காமோஸ்மி என் ஜென்மா கரையேறி போச்சே நான் கொடுக்கத்தான் கொடுப்பேன்னு சொன்னானாமே இது நிஜமானு காட்டாள் சுவாமி ஆமான் ஆளா இன்னொரு ஆச்சரியம் நடந்ததாமே சுகர் சொல்லியிருக்காரே பாகவதத்திலே அது சத்தியமான நாள் பட்டத்திரி குருவாயிருப்பனே என்ன நாள் கையில தீர்த்தத்தை தானத்துக்காக மகாபலி சுக்கராச்சாரி தடுத்தும் தானம் பண்ணத்தான் பண்ணுவேன்னு ஜலத்தை எழுதுகையால விட்டுனானா அப்பொழுது அவனுடைய மனைவி விந்தியாவளி என்று பெயர் மகாபலியினுடைய மனைவி அவள் வந்து பாத்திரத்தை வந்து பிடுங்கினாராமே அப்ப மகாபலி கலங்கி சாதுக்களுக்கு தானம் பண்ணி நீ வாண்டாம் என சொன்னதில்லையே என்னுடைய போராத காலம் உனக்கும் தானம் வாண்டாம் தோணி போயிட்டோன்னு காட்டானா அப்பொழுது விந்தியாவளி நாகா தானம் வாண்டாம் என்பதற்காக நான் பாத்திரத்தை பிடுங்கவில்லை வலது கையால நீங்க ஜலம் போட்டுக்கிறீங்களே ஜலம் போட்டுக்கிற ரைட்டு எனக்கு நான் தான் போடணும் கஷ்டப்பட்டு நீங்களே வலது கையால என்ன குஞ்சு காலில் ஜலம் போட்டு காலடம் இந்த ஜலத்தை உங்க தலையில கொட்டினுட்டீங்களே என் தலையிலையும் என் குழந்தை தலையிலையும் கொட்ட வேண்டாமா நான் மறுபடியும் ஜலம் போடுறேன் குஞ்சு கால அலம்பி என் தலையிலையும் என் குழந்தை தலையிலையும் புரோட்சிக்கணும்னு சர்வ சொத்தையும் இழக்க ஆரம்பிச்ச புருஷனுக்கு குருவாயூரப்பா தானத்துக்கு ஜலம் போட வந்தாலாமே ஒரு மனைவி இது சத்தியமான நாள் சுவாமி ஆமான் நாளாம் विन्द्यावल्याजनयितया दत्तवाद्याय तुभ्यम् चित्रम् चित्रम् சித்திரம் சித்திரம் நாள் ஆச்சரியம் நாள் இப்படி ஒரு பத்னி வந்தாளே இதுக்கு ஜலம் போட வந்தாளே குருவாயிரப்பா சர்வசத்தையும் உனக்கு தானம் பண்ணி அழக்க ஆரம்பிச்சேன் புருஷனுக்கு தான ஜலம் போட வந்தாள் சித்திரம் சித்திரம் அப்படி தானம் பண்ணி மூணு லோகத்தை ரெண்டடியாக அளந்து மூன்றாவது அடிக்கு இடமில்லாம மகாபலி தலையில கால் வச்சாடா அப்படிமானே நாராயணே சத்துவமூர்த்தி தேவகாரியார்த்த சித்திக்காக இப்படி பண்ணியிருக்கிற போது தம் பேரனுக்கு ராஜ்யத்துக்காக எதை பண்ண மாட்டான் ஒரு மனிதன் கட்டாயம் நிச்சயம் அவன் வழிபடுவன் ஆகினாலே அர்த்த சித்திக்கு எதையும் வைஷால் சுவாமி ஆராதிக்கிறாள்னா எதுக்கு ஒரு ரூபாய் சாமான ஒன்னே ரூபாய்க்கு விற்கிறதுக்கு அப்படி சொல்ற வியாபாரிகள் சுவாமி வந்து கல்பகாம்பாளுக்கு மாலை வாங்கி சாத்திராஜி ஒரு ரூபாய் சாமானுக்கு ஒரு ரூபாய்க்கு நாலனா வரணும் ரெண்டனா வரணும் லாபம் வேணும்னா பண்றாள் லாபத்துக்காக தெய்வத்தை ஆராதிக்கிறவாடு உண்டு மானுஷமான பிரயத்தனத்தினால தப்பு பண்றவாடு உண்டு உலகத்திலே ஆகினால துஷ்டர்கள் தப்ப பண்ணுவாள் சாதுக்கள் நல்லதை பண்ணி லாபத்தை எதிர்பார்ப்பாள் ஆகையினாலே மனசுல ஆசை ஏறி போச்சேனா எதையும் பண்ண சொல்லும் இந்த பாவியான ஆசையை தடுக்கணும் எல்லாராலையும் தடுக்க முடியாது மனசுல அதிகாசை இருந்து தீர்த்தத்திலேயோ தானத்திலேயோ யஜ்னத்திலேயோ ஈடுபட்டான் பிரயோஜனம் இல்லைங்களா വൃഥാതീർത്ഥം വൃഥാദാനം എത്ര വേദം കർക്കട്ടം മനസ്സിലാധികാശീരുണ്ട് അത് പ്രയോജനമില്ലേ വൃഥാതീർത്ഥം വൃഥാദാനം വൃഥാ அல்லாரு விட்டால் கிருத்தம் தது அகிருத்தம் பவேதுன்னு விட்டாள் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லையது அந்த மனசுல லோகம் விட்டேயான இப்படி சொன்னாள் அந்த யுதாஜித்து சண்டைக்கு வந்துட்டான் ஆசிரமத்துக்கே வந்துட்டான் எங்க வந்தேன்னு கேட்டாள் பாரத்வாஜ மணி இந்த குழந்தையும் அவளையும் நான் நிகிரம் பண்ணிவிட போறேன் என் பேரனுக்கு இவன் சத்ருக்கள்னு சொன்னாள் மகர்ஷி சொன்னால் என்ன வந்து அடைஞ்சிருக்காள் ஏதாவது அங்க நீ தப்பு பண்ணி பண்ணினியானா விஸ்வாமித்திரன் கதி உனக்கு ஆயிடும் தெரிஞ்சு போனாள் விசர்ஜயமன பேசப்படாது மனோரமையும் இந்த பையனையும் அவளை நான் விட்டுட்டு போக மாட்டேன் நானாம் அப்படி ஏதாவது தடுத்த என் சைன்யத்தை கொண்டு உங்க ஆசிரமத்துல உபயோகப்படுத்திவிடுவேன் என் பலாத்காரத்தை காட்டுவேன்னு சொல்லி சொன்ன அப்ப சொன்னார் உனக்கு சக்தி இருந்தா நீங்க இந்த ஆசிரமத்தில் இருந்து விஸ்வாமித்ரன் சக்தி பெறதுல என்ன பண்ணிட்டுன்னு யோசிச்சு பார்த்துக்கோன்னாள் விஸ்வாமித்ராயதாதேனும் பதிஷ்டத்வே புராஸ்வாமித்ரோயதாதேனும் பதிஷ்டத்யமுனே புரா காமதேனுவ விஸ்வாமித்ரன் அழிச்சுன்னு போக முடிஞ்சதா அதை நினைச்சு பார்த்துக்கோ அந்த நாரா என்னமோ சைன்யத்தை பத்து மைல் கொண்டு நினைச்சுட்டோம் உன் கையில சைன்யம் இருக்குன்னு நினைச்சியா அதுக்கு மேற்பட்ட தபஸ் இருக்கு என்னது மகர்ஷி பாரத்வாஜன் உடனே அவ மந்திரி கூப்பிட்டான் ராஜாவே இப்படி போய் புரிவாதம் பிடிக்கப்படாது அழிச்சு விடும்னுட்டா கஷ்ட குலட்சயேது எது குலத்தை அடியோட அழிச்சு விடும்னு காட்டாள் சந்தாப சஜ்ஜனேஷு யோகாதி சாதுக்கள் மனசு தவிக்க முடியாத ஏதாவது பண்ணிவிடுறது அப்படி பண்ணிவிடுவான் அடைஞ்சா பண்ணிவிடுவான் அதுதான் குலத்தை அழிச்சு விடுவான் பல குடும்பம் அப்படி பட்டு பட்டுன்னு போயிடும் அதாவது மகான்கள் மனசை தவிக்க முடியாது பண்ணிருப்பான் ஆச்சாரியால் பகவத்பாதால் சொன்னது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பரமேஸ்வரனே அவதரித்தவாள் சிஷ்யன் காக்கத்துக்கு சொன்னாள் கஷ்ட குலட்சயேது சாதுக்கள் மனசுக்கு தாபம் வர முடியாத காரியமே பண்ணப்படாது நம்ம பரதேசியா வந்து பிச்சைக்கு அவன் வந்து வாங்கி சாப்பிடணும்னு வைராக்கியத்தால கூட வருவான் வாங்கி கொண்டு போய் வச்சிருந்து உள்ள சாப்பிட்டு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு வாங்கி வச்சுட்டு சாப்பிட்றவனை காட்டிலும் அன்னிக்கு வாங்கி சாப்பிட்றான் பாருங்க அவனுக்கு திருட்டு கூட கிடையாதா அவனுக்கு நானும் கூட தேவையில்லையா பரமபாவனம்ங்கிறாளதே அதனால அப்படி வைராக்கியத்தால கூட வருவாள் நாம் என்னத்தை கண்டோம் நம்ம மாட்டு நம்ம வந்து முன்னதுக்காக அவனை மட்டமா போய் நாம நினைச்சு பேசிவிடக்கூடாது எதையாவது சொல்லுவோம் சொன்னா சமீபத்துல ஒரு ஒரு பரதேசிய தீ பிடிச்சுன்னு எரியுண்டான்னு விட்டு போட்டான் ஒரே அடியா பிடிச்சு நிறுத்தணும் அவனும் தீ வைக்கல அவங்க போயிட்டான் எங்க என்ன இப்படி இல்லை இப்படிலாம் சாதுக்கள் மனசை தவிக்க முடியா பண்ணக்கூடாது சாதுக்கள் ஆறுன்னு உன் ரீதியிலையும் தீர்மானம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஜீவனுடைய ரீதியில தீர்மானம் பண்ணக்கூடாது இவனுக்கு என்ன தெரியும் இவன் சாதுவா இவன் சாதுவா இருந்தாலும் இவனுக்கு சாதுவை பற்றி தெரியும் இவன் தெரியும் இவன் அசாதுன்னா அதனால இவனுக்கு அது புரியல அப்படி இல்லாம மனசுக்கு புரியாது புரியாம தப்புக்களை பண்ணப்படாது ரொம்ப ஜாக்கிரதையா சாவகானமா இருக்கணும் அப்ப சொன்னான் அந்த பிரதான மந்திரி ராஜாவை கூப்பிட்டு பெரியவாள் மனசு தவிக்க முடியாத காரியத்தை நீங்கள் பண்ணக்கூடாது சாகசம் श्रुतम् राजन्मुनेर्वदाः स्वामित्रस्य दृष्टान्तः கதிதத்தேனாரிகார் சகலத்தையும் ஒழிச்சு விட்டார் ஒரு தபஸ்வியினுடைய கோபத்தாலே எல்லாம் அழிஞ்சு போயிட்டவருக்கு அபச்சாரமான திரும்ப சொல்லி கதையை சொன்னான் அந்த பிரதானம் விஸ்வாமித்ர வசிஷ்ட சம்பாதம் அந்த யுத்தத்தில் எப்படி தஸ்மாத்வமபிரேந்திர தாழம் நூலம் பாபதை சாதம் யுகம் மகான்களாக்கிறது குலநாசகரம் குலத்தை அழிச்சு பண்ணி மந்திரி சொன்னார் மகர்ஷியை போய் நமஸ்காரம் பண்ணி நான் ஏதாவது தவறுதலா சொல்லியிருந்தா மன்னிக்கணும்னு யுதாஜித்து பிரார்த்திச்சிருந்தார் ராஜாக்கள்லாம் தார்மிக காலம் அது பிரணம் மனோரமே கவலை இல்லாமல் ஆயிட்டாலாம் பெரியவாளுடைய அனுகிரகம் இருக்கு இது க்ஷேமத்தை கொடுத்துடும் விடும் நம்பிவிட்டாள் விதல்லங்கிற மந்திரி இருக்கானே இவன் இங்க இருக்கா போல இருப்பன் பரப்பு போடுவான் இவனுக்கு பயம் இந்த யுதாஜித்து வந்து தன்னை தான் பண்ணிவிடுவோம்னு ஏன்னா ராஜ்யம் இல்லாத ஒரு ஸ்திரீ நடத்துல மந்திரியா இருக்கிறவன் தன் உயிருக்கு ரட்சணம் பண்ணிக்கிட்டானே பண்ணி பயந்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தான் அவன் அப்புறம் வந்தான் அவனை இந்த முனிகுமாரன் சத்ருக்கள் எதிர்க்க வந்த சமயத்துல எங்கேயோ ஓடி போயிட்டேடா நீ கிளீபன் கிளீபன்னா நம்சகன் அர்த்தம் கிளீபேதி முனி கிளீபேதி முனி புத்திரம் ஆமந்திரயத்ததந்திகே கூப்பிட்டானாம் ரிஷிகுமாரன் விதள்ளங்கிற மந்திரியே இதை இந்த சுதர்சனன் குழந்தை கேட்டுட்டு இருந்தா ராஜகுமாரன் இந்த மனோரமையனுடைய குழந்தை இங்கே ஆசிரமத்தில் வசிச்சுட்டு இருக்கானே அவன் என்னமோ இவன் கிளீபான்னு சொன்னத்த கேட்டத்துல இருந்து ஒருமுறை கிளி கிளி கிளின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான் அம்பாளுடைய மந்திரத்துல இது காமராஜ பீஜம் இது மேல ஒரு ஒரு பிந்து சேர்ந்ததையான கிளீம்னு ஆயிடும் அந்த அனுஸ்வாரம் கூட சேரல அவன் கிளீபான்னு சொன்ன அந்த பகாரத்தை விட்டுட்டான் வருமண கிளி பந்தாடுற போதும் விளையாடும் அனுஸ்வாராயுதம் புற குழந்தையே சொல்ல ஆரம்பிச்சுட்டோம் பூவாசாதி புரப்புரீஜம் காமராஜாக்கியம் வாங்கிட்டு ராஜாக்கள் எல்லாம் நமக்கு வசமா ஆக்கிற பீஜம் அது அப்படிப்பட்ட மந்திரத்தை அனுஸ்வார ரகிதமாய் அந்த பிந்து இல்லாமல் அப்படி வருமான மனசுல தூக்கத்துல கூட சொல்லுவோம் குழந்தை என்னமோ இப்படி சொல்றானே சொல்றானே எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாய் உடனே குழந்தைக்கு உபநயன காலம் வந்தது பஞ்சமே मन्द्रमनुत्तमम् ऋषिच्छन्दो विहीनम् च ह्यारण्यासविवर्जितम् प्रजपन्मनदा नित्यम् क्रीडत्यपि स्वविद्यपी ஐந்தாவது வயசுல இந்த மந்திரத்தை எப்படி கிளி கிளின்னு விளையாடுற போதும் கிரீடத்தியபி ஸ்வபித்யபி விளையாடுற பொழுதும் தூங்குற பொழுதும் வருமுனை இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருந்தானாம் ஸ்மரணதம் மந்திரம் சாத்வாரமிதி ஸ்வயம் அது அப்படியே சொல்ல சொல்ல சொல்ல இது இதுல ஏதோ விஷயம் இருக்கு இது நம்ம காப்பாத்தணும்னு வர குழந்தைக்கு தோடி போயிட்டான் அதான் புண்ணியம் மந்திர ஜபத்தினுடைய மகிமை அது சாரம் இது ஸ்மரன் இது இதுல மகாசாரம் இருக்கு இந்த இந்த அக்ஷரத்துல இத விடப்படாது குழந்தைக்கு தோடி धनुर्वेदम् ददाङ्गम् नीतिशास्त्रम् विधानतः வேதத்தை அத்தியனம் பண்ணி வச்சு தனுர்வேதம் நீதி சாஸ்திரம் எல்லாவற்றையும் உபதேசம் பண்ணிவிட்டாளாம் अभ्यस्ता सकला विद्या तेन मन्त्रबलादिवा எந்த வித்தையை சொன்னாலும் உடனே குழந்தைக்கு வந்து விடுதான் அதுக்கு என்ன காரணம்னா அந்த ராமராஜ பீஜத்தினுடைய அந்த மந்திரபலம் விட்டாள் மறதியே கிடையாதான் சகல வித்தையும் அப்படியே கண்டத்துல வந்து நிற்கிறதான் அபியஸ்தா சகலா வித்யா மந்திரபலாதிவா ഗന്ധം രക്തദളാംഗഭൂഷണം ഗരുദേവാഹനേതം വൈഷ്ണവീം ശക്തിമദ്ഭുത മന്ത്രത്തെ എപ്പടി ജപിച്ചു ഉപനയനമായി ഗായത്രിയുമായി വേദാധ്യയനം ആന ഉടനെ എന്നാച്ച് அம்பாள் நேரம் வந்து தரிசனம் கொடுத்தாள் கருடாரூடராய் வைஷ்ணவமான சக்தியோட நாராயணனுடைய உங்க மாதிரி அம்பாள் வந்து தரிசனம் கொடுத்தாளா திருஷ்டுவா பிரசன்னூகனா பகவான பார்த்துட்டா ஜென்மா இல்லைன்னு சொல்லியிருக்காள் மறுஜென்மா கிடையாதா பகவானே கருடாரூகனாயும் பரமேஸ்வரன ரிஷபாரூகனாயும் பத்து மைலுக்கு உட்பட்டு கருட வாகனமோ ரிஷப வாகனமோ பரப்பிட்டா தரிசனம் பண்ணாம இருக்கக்கூடாதா புனர்ஜென்ம நவீஜதேன்னு விட்டாள் ரிஷாரூடம் ஹரம் திருஷ்டுவா புனர்ஜென்ம நவீஜதே வைனட்டேயஸ்தம் ஹரிமுட்டாள் வைனட்டே கருடாரூகனான நாராயணனை பார்த்தாலும் அப்படித்தான் மதுஜன் கருடாரூகனா தரிசனம் அதனாலதான் குணம் கேள்மாவை பார்த்து சொன்னாள் கபித மகான் பகவத் குணம் சொல்லுவாள் சித்தம் சுவாமி உள்ள தெரியவா கருடாரூகனா லட்சுமி சமயம் விமலமதித்தை ஆதராத்யை மதங்கம் கருட சமதிரூடம் யுசாந்தம் சதமாலம் शिलयेतानुवेलम् कपिलतनुरिचित्वम् देवहोद्यैन्यगारी रूढसमधिरूढम् दिव्यभूषायुधाङ्गम् गरुडारूढनाय लक्ष्मी समेतनाय அம்மா உள்ள பார்க்கணும் என் பிரபுவே அப்படி பார்ப்பதற்கு மகான்களிடத்துல போய் பகவத் குணம் காட்டா தானா சுவாமி அனாயாசமா தெரியவாள் அப்படி தெரிஞ்சுட்டா அப்புறம் என்னாகும் தெரியுமான்னாள் அதுதான் பரமபக்தி சாத்தியபக்தி பரம முடிச்சு வரமாட்டான் யமலோகத்துல அப்புறம் வாழ்க்கை உண்டா இது மாதிரி உள்ள வாழ்க்கை மம குண கடலீலா மகிசுர சரிதோ चित्तानुवृत्तिः भवति परमभक्तिः कार्यमृत्योर्विजेत्री कपिलतनुरितित्वम् देवोद्यगारी சாகி மிருத்தியோர் விஜயத்ரினால் யமனை ஜெயிச்சு விடுவான் பகவான உள்ள தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டா அதனாலதான் துரியோதனன் வந்து அழுதான் கர்ணனுடைய யுத்த காலத்துல கர்ணன் அடிபட்டு மரணத்தை அடையிற தருவாயில இருக்கிற பொழுது இனிமே என்ன நினைச்சு அழாதேன்னு ஜெய்வினி பாரபுத்திரியும் வெள்ளிப்பத்தூராரும் ஏகரூபம் இவர் என்ன சொல்லியிருக்காரோ தான் அவர் சொன்னதுதான் இவர் கருடனது திருத்தோடு கண்டகோலம் என்னை பத்தி இனிமே அழாதேன்னுட்டாங்க கர்ணன் ஏன்னா சுவாமி கருடாரூகனா அதற்கு நிற்கிறான் தரிசனம் கொடுத்துட்டான் கருடாரூகனா சுவாமி வருவனா கடைசி காலத்துல கரடி வரும் கிளி வரும் யமதூதன் வருவன் கடவுட்டும்பன் கத்துவன் அப்படின்னா சொல்லுவன் சுவாமி வருவாளா அப்படி கர்ணனுக்கு வருகிறோம் என்ன தானம் தானத்தனுடைய பெருமை அப்படி தானம் பண்ணியிருக்கான் கர்ணன் இனிமேல் தானம் கர்ணன் மாதிரி தானம் பண்ணினவன் உண்டா உலகத்துல அதனாலே கருடாரூடனாய் பகவான் வந்து தரிசனம் கொடுத்தானாம் தான பலம் அது சத்வாத்திரத்தில் கொடுத்தது ஓ அட்சய வட்டவிருட்சா இது அட்சய வட்டவிருட்சம் நாள் அழியாத ஆலமரம் எதுவும் நாள் விதிவது சத்வாத்திர தத்த தானம் எதுனால் நல்ல பாத்திரத்துல சாதுக்களிடத்துல சத்தர்ம செஞ்சு மனப்பூர்வமா கொடுத்த தானம் இருக்கே அது அட்சய வட்டவருட்சத்தையோ தலைமுறையை காப்பாத்துமா அவன் நல்ல தர்மத்தையும் மனப்பூர்வமா வாரி அப்படி பாத்திரத்திலே தேசே காலேச்ச பாத்திரே தத்தானம் சாத்தியம் ஆனா அது அட்சய வட்டவருட்சம் அது என்னைக்கும் காப்பாற்றும் அதனாலதான் தர்மம் பெரிய மகாயாகம் யஜ்யம் குடும்பம் குடும்பம் சொல்லி சொல்றோம் அவன் ரட்சிக்கும் அவன் யஜ்யம்னு கேட்டு கொடுக்கலன்னா கோட்டானா புறப்பண்கிறான் அவன் கோட்டானா புறப்பண்கிறான் இப்போ கோட்டான் தான் நிறைய இருக்கு கத்துறது கோட்டாரம் அடிச்சா பாபம் இல்லா அது வேற பாருங்க சுட்டா புத்தம் இல்லையாது எவ்வளவு பாப ஜென்மாவா இருக்கணும் அப்படின்னா சொல்றாள் என்ன தர்மத்துல வந்து கொடுக்கறது புண்ணியம் இருந்தா தான் கொடுக்கணும்னு தோணும் அது ரொம்ப புண்ணியம் இருக்கணும் எத்தனையோ பேர் பணத்தை சம்பாதிக்கப்படுறா சாஸ்வதமங்களை பண்ணி விட்டுறா பாருங்க சக்தி அதனால இந்த மகாயாகத்துக்கெல்லாம் கொடுங்கோடு காசியில மட்டம் நித்தியம் ஒரு ஒரு புண்ணிய புருஷானங்க இறங்கி ஸ்நானம் பண்ணி அங்க போய் வந்து தானங்கள்லாம் பண்ணுவாள் நான் ஒரு கட்டடத்தை அங்க கட்டி வச்சு நம்ம பண்ணின தானங்கள்லாம் நம்ம தான் வந்துட்டு நிச்சயம் நம்மளால காசிக்கு போக முடியுமா இன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அந்த ரூம்ல ஆறாவது சாதுக்குள் வந்து இறங்கினா காசிக்கு போறவா நல்ல காரியம் தம்பதி பூஜை பண்ணுவாளுங்க பண்ணுவாள் காசிக்கு போறவாள்லாம் நம்ம ரூம் பூஜை பண்ணிவிட்டா தம்பதி பூஜை பண்ண முடியும்னா நம்ம மாத்துக்கு வந்துட்டே இருக்கும் அதனால தர்மம் தர்மம் குடும்பம்னு சொல்றேன் ரொம்ப க்ஷேமத்தை கொடுக்கும் அவ பேரையும் எழுதுறாள் அவன் சொன்ன உடனே நான் சொன்னேன் பரமசிவத்தங்கிட்ட பெரிய தர்மம் எனக்காக ஒரு ரூம் கட்டணம் நீங்க சொன்னேன் உடனே இங்க ராமமூர்த்தியர்னு வைக்கணும் அவன் ஒப்புத்துனாலும் பெரியவா காமகோட்டி பெரியவா எங்கிட்ட சொன்னார் அவன் ஒப்புத்துனாலும் யஜ்ஞசுவாமி சுவாமி சேஷ்வாள் மாப்பிள்ளை ஒரு ரூம் கட்டுறேன்னு சொல்லிட்டாளா நீங்க சொன்ன உடனே அவளும் சொன்னாள்னு பெரியவா இப்படி சொன்னா நீங்க ரத்தமே வச்சோம்னா சொன்னார் அவன் சொன்னதுனால அவ சொன்னான்னு அர்த்தம் இல்லை அவன் பெரியவா என்கிட்ட இருக்கிற அபிமானத்துல அப்படி சொல்றா பெரிய புண்ணியம் இல்லையோ இந்த மாதிரி கிடைக்குமா காசியில போய் ஸ்நானமே கிடைக்க மாட்டேங்கிறது அப்படி பெரிய சிரமங்கள்ல சாஸ்வதமா பண்ணி பண்ணும் சுப்ரசாமிங்காரோட ஒரு கொண்டாடுறேன் கொண்டாடுறேன்னு என்னதுக்காக போய் பாருங்க லட்சம் ரூபாயில ஒரு கட்டடம் ஏக காலத்துல நாலாயிரம் பேர் உட்கார முடியாது கட்டணம் ஏகதேசமா அதை மூர்த்தியர் கொஞ்சம் குறைச்சு கட்டினார் லட்சம் ரூபாய் ஆக வேண்டியது அவர் தனக்கு லாபம் இல்லாம இன்னொரு கண்ட்ராக்டர் கட்டினா லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருப்பார் எழுபதாயிரம் ரூபாய் அவ பண்ணினேன்னு அவா சொன்னா தான் குறவு நான் சொல்லலாம் இன்னொருத்தர் சொல்லலாம் தர்மகா சகதி கீர்த்தனா தான் சொல்லிக்கப்படாது அப்படி எத்தனையோ தர்மத்துக்கு ஸ்ரீனிவாசனுடைய சன்னிதியிலே எத்தனை செஞ்சிருக்கா மனப்பூர்வமா செய்யறா என்ன பெருமைக்கா செய்யறா அது மாதிரி செய்யறதுதான் ஜென்மா சம்பாதிச்சு கொள்ளலாம் வெள்ளத்துல போய் திரவியம் சேரணுமே அதுதான் குடும்பத்துல குழந்தைகளை ரட்சிக்கும் குழந்தைகளுடைய மனசை சத்ரவத்தியில உண்டு கொண்டும் நமக்கும் பரலோகத்துல கூட வரும் அபிநயக்கம் வேற ஒண்ணும் வரவே வராது வியாசம் விருந்தில் எழுதியிருக்கான் ராஜாஜி படிச்சு பாருங்கோனே அவன் எங்க யாராரு எங்க கூட வருவாள்னு பாரதத்துல சொல்லியிருக்கிறது அழகா எழுதியிருக்கா ரொம்ப நன்றாக அவர்கள் மாதிரி இன்னுத்தர் எழுத முடியாது என்ன எழுத சொன்னா அப்படி எழுத முடியாது அது மாதிரி எழுதியிருக்காள் ஆமா பரலோகத்துக்கு கூட வரது எழுதுன்னா தானம் இருக்காள் சிவபுத்திர எச்சம் கேட்ட கேள்விக்கு அப்படி பரலோகத்துக்கு நாம் பண்ணின தானம் தான் வரும் வேற இன்னொன்னு வரவே வராது வியாச பாரதத்துல இருக்கிறதான் பாரதம் சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது தமிழ்ல எழுதியிருக்கா ராமானுஜாச்சாரியார் எழுதியிருக்காள் படிச்சு பாருங்களே ஒரு செட்டியார் நகரத்தார் ஒரு செட்டியார் ஒருத்தர் எழுதியிருக்கா ரொம்ப நன்றாக எழுதியிருக்கா அவன் பாரதத்தை அவள் பாரதம் வந்து பெரிய சிரமம் இல்லையோ பாரதத்துக்கு மேலே இன்னமே ஒரு புத்தகம் உண்டோ தேசத்திலே பாரத பஞ்சமோ வேதா ஐந்தாவது வேதம் மகாபாரதம் அந்த பாரதத்தை சமஸ்கிருத வியாக்கியானங்கள் இருக்கு ஆங்கிலத்தில் எழுதியிருக்காள் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா எழுதியிருக்காள் எல்லாரும் கொண்டாடுறாள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது எம்மி ராமானுஜாச்சாரியாலும் ஒரு புருஷன் எழுதியிருக்காள் அது அப்படியே படிச்சு பாருங்களே பரலோகத்துக்கு எது கூட வரும்னு விட்டாள் தானம் தான் வரும்னு விட்டாள் மனு சொன்னார் பல தர்மங்கள் இருக்கு எல்லா தர்மத்தையும் எல்லாரும் அனுஷ்டிக்க முடியாது கலியிலே எல்லாரும் அனுஷ்டிக்கக்கூடிய தர்மம் ஒன்னே ஒண்ணுதான் கலியிலே தானமேகம் கலவுயுங்க சத்வாஸ்திரத்துல பண்ற தானம் ஒண்ணுதான் எல்லாரும் பண்ணி புண்ணியத்தை சம்பாதிக்கலாம் பிராணாயாமம் எல்லாராலையும் பண்ண முடியுமா தியான யோகத்தை அபியசிக்க முடியுமா வேதங்களை முடியுமா எல்லாராலையும் யாகம் பண்ண முடியுமா யாரோ ஒரு புண்ணிய புருஷால் பண்ணுவாள் யாரோ ஒரு தியானம் பண்ணுவாள் யாரோ ஒருத்தர் செய்வாள் கோயில் கட்டுவார் கற்றவாளுக்கு நாம் உதவி பண்ணணும் பண்ணணும் எல்லாராலையும் வந்து சுவாமிக்காக கட்டணம் கட்டி போக முடியுமா முடியும் யாரோ ஒரு புண்ணிய புருஷன் நடத்தினா அதை கொண்டு போய் திரவியத்தை கொடுத்தாங்க நடக்கிற பஜனை எல்லாம் நம்ம மாதிரி வந்து சேரும் வந்து சேரும் அது மாதிரி தர்மம் கிடைச்சிதான் பரலோகத்துக்கு வரும் அதுதான் வேற ஒருத்தர் வரமாட்டா கூட நாடு தேடினும் ஆனையணி தெளியும் சொன்ன நீ ஆனே குதிரை சேனே மங்களாங்களா பேங்க்ல பணம் ஷேர் எல்லாம் வச்சிருந்தே ஏதாவது வருமா கூடன்னா ஒன்றும் வராது ரொம்ப பெரிய மனுஷன் செத்தா அன்னைக்கு செலவுக்கு பணம் இருக்காது எந்த சாவி எந்த பொட்டிக்குன்னு தெரியாதுன்னு கடன் வாங்கி செலவு நடக்கும் ஏழை வீடாருன்னா அங்கங்க பெரையில கிடக்கும் நாலு ரூபா ரெண்டு ரூபா பணக்காரங்க வீட்டுல எல்லாம் பேங்க்ல கிடக்கும் இதுல எது வரும் நான் ஊடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே சிவாக்கிய சுத்தரவர் சுத்த புருஷன் அவர் சொல்றார் ஓடி ஓடி இட்ட பிச்சை வாசல்ல வந்து கேட்டுட்டு வயசான கிழவன் வந்தோன்னு போயிடுவான் ஒரு நாளா பசியா இருப்பான் அது அரிசி ஒழுங்கு சாப்பான் நான் உள்ள போய் எடுத்துன்னு வரதுக்குள்ள வேற திரும்பி திரும்பி விடுவேன் திரும்பி விட்டானேன்னு விட்டு விடாதே விரட்டின்னு போடுவேன் இந்த விரட்டி போட்ட பிச்சையும் மனப்பூர்வமா நம்பிக்கைங்க தர்மமும் ஜாபத்தை தட்டி விட்டா போல வந்து நிற்கும் பரலோகத்திலே பயப்படாதேன்னு சொல்லுமாம் எல்லாரும் புள்ளமா கொண்டு கை மரண சமயத்துல பையனமா கொண்டு ஒரு கழுவி தீட்டு வந்துடும் சாப்பிடவான அழிச்சுன்னு போயிடுவாள் பெட்ரூம் லைட்டும் இவனு தான் இருப்பேன் ரழியில தீட்டு வந்துடும் ரவியில வர தூக்கி போட்டுடுவா ஊடிட்ட பிச்சையும் புகழ்ந்து செய்த தர்மமும் விட்ட தர்மம் வந்து நிற்குமே நம்பி நம்பி தர்மத்தை செய்யணும் वैष्णवीम् शक्तिमद्भुताम् രൂപത്തെ സുദർശനൻ കുഴന്റെ രാജകുമാരൻ പാത്താനന്ദ കാമരാജ ബീജത്തെ ജപിച്ച ശരണത്തിൽ വിഴുന്ന് നമസ്കരിച്ചാൽ അമ്പാൾ അനുഗ്രഹിച്ചാൽ സകലക്ഷേമത്തെ നേരെ വന്നു ചൊന്നാൽ நேர பேசுவாள் பசந்தி சுகுதினா கேச்சிட்டுனால் துர்வாசஸ் அவன் மகான்கள் பக்கத்துல வந்து நிற்கிறாள் அம்பாள் மந்திரத்தை ஜபிக்கிறவாளுடைய மகான்களுடைய பக்கத்திலே நேர பார்க்கிறாள்ல அவன் பாவாடையும் பாதசரமும் மேலாக்கும் பிளாக்கும் குங்குமம் புட்பமும் தலை பின்னலும் அப்படி வந்து நிற்கிறாள் பக்கத்திலே பஷ்யந்திங்கிறாள் இன்னைக்கு பார்க்கிறாளேங்கிறாள் அப்படி அம்பாள் வந்து பக்கத்துல நிற்பலாம் அப்படி நேர தரிசனம் சுதர்சனத்தில் त्वमेतस्मिन् स्थितस्वाथ सर्वविद्या सतत्त्वविजीवने तस्मिन् स्थितस्वाथ सर्वविद्या सतत्त्वविदे तस्मिन् समये पुत्रि काली च सुप्रिया नाम्ना शशिकला दिव्या सर्वलक्षणयुता காட்டுல வசிச்சுட்டு இந்த குழந்தைக்கு சகல வித்யா பாரங்கதத்துவம் ஏற்பட்டு போயிடுது சகல வித்தைகளும் தெரிஞ்சு போச்சு சுதர்சனனுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் இந்த சந்தர்ப்பத்துல இந்த சந்தர்ப்பத்துல சசிகலேன்னு காசி தேசத்து ராஜா சுபாகுனுடைய பெண் திவ்ய ரூபவதி அவள் விவாகத்துக்கு யோக்கியமா நல்ல யோகனத்தை அடை அவளிடத்துல எப்படி வந்திகள்னு சொல்றது ராஜா ராஜகரங்கள்ல இந்த குணங்களை எடுத்து பாடுறவர்கள் அவன் வந்துட்டு இந்த சுதர்சனனை பார்த்துக்கிட்டு இப்படி கூட ஒரு ராஜகுமாரன் உலகத்துல உண்டாசிலேட்ட போய் சொல்லிவிட்டான் அம்மா திவ்யரூப ஒரு புத்திரன் சுதர்சனன் பேரு அயோத்தியாதிபதியினுடைய குழந்தை ராஜ்யம் இல்லாம காட்டுல இருக்கான் சகல வித்தையும் அவன் இடத்துல வந்து நர்த்தனம் பண்றது போய் சொல்லிவிட்டாள் அதுல இருந்து சசிகலைக்கு இவனையே கல்யாணம் பண்ணி தோணி போயிட்டான் வரம் வரை தும்பியா அவனுடைய குணம் ரூபத்தை கேட்ட சசிகலை அவனையே கல்யாணம் பண்ணி குணம் மனதனம் பண்ணி விட்டாளாம் ஜனம் ஸ்மிருத்வா இந்த இவன் இந்த காமராஜ பீஜத்தை ஜபிக்கிற புண்ணியம் என்னாச்சு தெரியுமோ சசிகலைக்கு சொப்னத்துல அம்பாள் போய் தரிசனம் கொடுத்து அம்மா சுதர்சன கல்யாணம் பண்ணிக்கோ உன் குறையெல்லாம் நீங்கும் அவன் மகாராஜாவா இருப்பான் சக்கரவர்த்தியா இருப்பான் உலகத்தெல்லாம் ஆள போறான் அம்பாள் போய் சொப்னத்துல வர சசிகலைக்கு சொல்லிவிட்டாள் பாக்குறாள் வெடிய காலம் இப்படி சொப்னம் வெடிய கால வேளையில கண்ட சொப்னம் உடனே பலனை அளிக்கும் ஆச்சரியப்பட்டு பிரஷமானி சந்தோஷப்பட்டாலும் அம்பாள் நேரம் வந்து சொல்லிவிட்டாளே இனிமே எனக்கு என்ன வேணும்னு மனதில் அவளுக்கு அப்படி ஒரு தீர்மானம் வந்து எடுத்து அம்பாயாவஜனம் அம்மா என்ன விடிய காலம் உட்கார்ந்து நீயா சந்தோஷப்பட்டுக்கிறே சிரிச்சுக்கிறியே என்ன காரணம்னு காட்டாளாம் லஜ்ஜி அடைஞ்சி சொல்லலையாம் சசிகலே தந்தாயார் இடத்துல கூட பிரமோதே காரணம் தோட்டத்துல போய் புஷ்பம் பறிக்கிறதுக்காக போனால் ராஜாக்கு ராஜாங்க தோட்டத்துல சகல ஜாதி உள்ள புஷ்பங்களும் அங்க இருக்கு அப்படி புஷ்பம் பறிச்சுட்டு இருக்கிற போது ஒரு பிராமணன் அப்படி ரோட்ல தேஜஸ்வியா போனார் பெரியவாள் போனாரேன்னு போய் நமஸ்காரம் பண்ணினார்கள் அவர் ஆசீர்வாதம் பண்ணினார் நீங்க எங்க இருந்து போயிட்டு வரேன்னு கேட்டாள் அப்ப சொன்னால் பாரத்வாஜ ஆசிரமத்திலேருந்து வரேன் காசி தேசத்திலே பாரத்வாஜ ஆசிரமத்துக்கு போயிருந்தேன் போயிட்டு வரேன்னாள் உடனே இவ கேட்டா சசிகலே அந்த ஆசிரமத்துல என்ன விசேஷம் மனோகரமான விஷயம் என்ன அங்க கண்டு அதை சொல்லுமோன்னாலாம் ஆசிரமத்திலே வர்ணிக்க தகுந்த ஒரு உயர்ந்த ஆச்சரியகரமானது என்ன இருந்தாலாம் தத்ர அயோத்தியாதிபதியான துருவசந்தியினுடைய பிள்ளை ரெண்டு பேரு பார்த்தேன் அவன் பேரு யதார்த்தனமான சுதர்சனம்னா சோபனமான தரிசனத்தை பார்வை பார்க்கிறவர்களுடைய மனத்தை கவரக்கூடிய அழகுடையவன் கவரக்கூடிய அழகுடையவன் என்று அர்த்தம் அதுக்கு அப்படிப்பட்ட பொருளுக்கு தகுந்த ரூபத்தோட இருக்கானாகம் உலகத்தில் உள்ள புருஷர்களுக்கெல்லாம் மேல சிறந்த ரூபம் வாய்ந்தவன் வர்த்ததே கணவன் அழகா இருக்கணும்னு நினைப்பனா அம்மா பொண்ணுடைய அம்மா நிறைய பணம் இருக்கா சொத்து இருக்கான்னு காப்பனா அப்பா படித்திருப்பான்னு காப்பாடா பந்துக்கள் குலம் நல்ல குலமானு விசாரிப்பாடா பொதுவா ஊர்ல இருக்கிறவன் நிறைய சாப்பாடு போடுவான்னு காப்பனா கன்யா வரையதே ரூபம் மாதா வித்தம் பிதா ஸ்ருதம் பாந்தவா குலமிச்சந்தி மிருஷ்டான்னம் இதரே ஜனா ரெண்டு வரையும் சாப்பாடு போடுவனா வந்தவன் வழியும் தள்ளிவிடுவனா அப்படி காப்பாடா பொது மனுஷியா பந்துக்கள் சற்குலமான கேட்பாளாம் பிதா படிக்க படிப்பு இருக்கா பையனுக்குன்னு கேட்பாரா அம்மா வந்து மாப்பிளைக்கு பணம் இருக்கா பர்த்தா ரூபவானா இருப்பானா அழகா இருப்பனான்னு காப்பனா இதுதான் வந்து வழக்கம் திவ்ய ரூபமானானே புருஷன் சொன்ன உடனே அவனை கல்யாணம் அப்புறம் கூடாது வர வேண்டியது தானா வந்து விடுவது துவாராணி கவனிச்சு சர்வத்திரான் கூரையை பிச்சுன்னு ஒழுங்கு கொடுத்து விடும் ஆகினால அது வந்துதான் தீரும் அதுக்காக ஒரு அகர்மத்தை பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுக்கு பாருங்க அது நினைக்கப்படாது இல்லையா இவருக்கு இது மாதிரி தான் பிடிக்கல புஷ்பம் பிடிக்கல பிதா ஸ்வயம்பரம் வச்சாலும் சுதர்சன வர சொல்லி நான் மாலை கொண்டு பிதாவும் என் கல்யாணத்தை பத்தி கவலைப்படாம இருக்கா நான் என்ன பண்ணுவேன்னு கவலைப்பட்டாலாம் இந்த சசி சசிகலை ஸ்வயம்பரம் நகராதிபராமிகில் ராஜ்யமுள்ள ராஜபுரமாயிருக்காளவாள்லாம் எனக்கு மனசுக்கு பிடிக்கல என்றாளாம் இருக்கிற சுதர்சனம் கிட்ட போயிட்டு தான் மனசு அவளுக்கு காட்டுல இருந்து காய்கறிகளை புதிக்கிறான் அவனுடைய ரூபம் குணம் இவ சித்தத்தை இழுத்துப்படுத்தி எத்தனையோ ராஜாக்கள் ராஜ்ய பாரம் பண்ணிட்டு இருக்கிறவாள் அவ குமாரெல்லாம் பிடிக்கலையா சித்திகி தத்யாஷா வர்றதுக்கு என்ன காரணம்னா அவன் ஜபிச்ச மந்திர ஜபம் அந்த புண்ணியம் இவ சித்தத்துல இது மாதிரி தோணி இவனை வரிக்கணும்னு தோணி போச்சு அவள் மூலமா இவருக்கு கஷேமம் ஸ்ரீகளாலகம் பாக்கியமே அதனாலதான் நல்ல பாக்கியம் உள்ள ஸ்திரீகளை விவாகம் பண்ணிக்கணும்னு சொல்லுவா பண்ணிக்கணும்னா கிடைச்சுடுமா இவனுக்கும் அது மாதிரி யோகம் இருக்கணும் இவனுக்கும் யோகம் இருந்தா அப்படிதான் விவாகம் பண்ணிக்கணும் அதனாலதான் விவாக விஷயத்துல ரொம்ப ரிஷிகள்லாம் பார்த்து ஒரு பொண்ணை பார்க்க போற போது சுத்தோதீம் வரணே பொன்பாக்க போன போது இந்த குழந்தை தூங்குறான்னு சொன்னா வேற பண்ண பாருன்றாள் இந்த பொன்பாக்க போற போது அவ ஏதாவது வயிறட்டிக வேணும்னு அழுதுட்டு இருப்பாள் அப்ப கொஞ்சம் இருந்த பய பாக்குறதுக்கு அப்போ அந்த பொண்ணை பண்ணிக்காதே இருக்காள் இவன் ஏது போயிருப்பான் பறிக்கிறதுக்கு உங்க குழந்தைன்னு கேட்டா சினிமாவுக்கு போயிருக்காம்பா போட்டு விடுவாள் வீட்டை விட்டு வெளியில போயிருந்தான் நீ போன சமயத்துல அவளை வாண்டாம் பண்ணிக்காதே இருக்காள் இதெல்லாம் சகுன குறைச்சல் உண்டாள் ஜாதகங்கள்லாம் நல்லா இல்லாமல் போயிடும் மனசுக்கு பிடிச்சு போயிடும் அப்போ என்ன பண்றதுன்னா ஒன்பது மணிக்கு மேலே ஒரு தெருவில் அப்படியே வரப்பு பொள்ளையாதுக்காரம் பொண்ணாதுக்காரம் ரெண்டு பேரும் மெத்த மேல தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருப்பாள் நீங்க யோஜனையே பண்ணாதீங்களோ அவசியம் இந்த காரியத்தை செய்யும் போது நம்ம சுருமன் புருஷனே நம்ம நமக்கு தான் சொல்றாள் அம்பாள்னு வந்து விடுவிட்டாள் அந்த அதுல இருந்து இது உபஸ்ருதின்னு பேரு அப்படி சொல்லிட்டா அதை கேட்டு வந்து விடும் கல்யாணம் பண்ணி கூட ஜாதகத்தங்கள்லாம் பார்க்க வேண்டாம் இருக்காரு மனசுக்கு பிடிச்சு போயிட்டா அதுதான் பெரிய பொருத்தம் இருந்தாள் இப்படி எல்லா ரிஷிகள் எத்தனையோ மார்க்கம் சொல்லியிருக்காள் இந்த தம்பதிகள் க்ஷேமமா இருப்பதற்கு என்ன இது ஏதோ கீரை விலையை வாரி அரைச்சு விட்டு பத்து நாளைக்கு எல்லாம் பிடிங்கி மஷீன் பண்ணி சாப்பிடறதில்ல பாருங்க அது கற்பக விருட்சம் மாதிரி இந்த கல்யாணம் இருக்கிறது அலம் விளம் காமியே விசாரா நீண்ட காலம் ஒருவருக்கொருவர் அன்போடு இருக்க வேண்டிய ஒரு கிரியை இது நிர்வாகம்ங்கிறது அது ரொம்ப அழகான முறையில சீக்கிரமாயும் செய்யணுமா மனக்கவலையை உண்டு பண்ணி செய்யப்படாதான் அலம் விளம்பியான் நான் விளம்பிக்கவே படாது அதுல சீக்கிரமா பறக்கணும் அதுல என்ன கல்யாண விஷயத்துல மாதா பிதாக்களுக்கு பரமவேகம் இருக்கணும் விவாக விஷயத்துல பெண்களுடைய விவாக விஷயத்துல உள்ள விஷயத்திலையும் அப்படி இருக்கணும் ரிஷியெல்லாம் சொன்னால் இந்த காலத்துல விவாகம் பண்ணலைன்னா பலவிதமான வியாதிகள் அவனுக்கு வரும் ஆபரேஷன் ஆபரேஷன் இதெல்லாம் வருது அதனால வாங்குறார் போயிருமோ சவனாதி ரிஷிகள் சொன்னார் அந்த காலத்துல விவாகம் பண்ணாமே விட்டுட்டா அதனாலதான் வந்து பல விதமான எல்லாம் நேர்ந்ததுன்னு சொல்ற அதுக்கு கூடாது காலாகாலத்துல விவாகங்களை பண்ணி பண்ணும் பையன்களுக்கும் அது புரியல பொங்கலுக்கும் புரியல பெத்த தோப்பும் புரியல இங்கே ஆருக்கு புரியுது சுவாமிக்கு புரிய புரிய வேண்டியதான் அதுல வந்து ரொம்ப ஜாகரூகமா இருக்க வேண்டிய அப்போ கவலை விட்டு சொல்றாள் எத்தனையோ ராஜாக்கள் இருக்க மனசுக்கு பிடிக்கல என் மனசுக்கு பிடிச்சது இவன் சொல்றாள் அவளைத்தான் பண்ணிப்பேன்னு இவ தீர்மானம் பண்ணிவிட்டாள் சோபிஜானபரோபிஜானபரோத்யந்தம் ஜயாபமந்திரமுத்தமம் ஸ்வப்னே சத்யசோ தேவீம் விஷ்ணுமாயா பண்டிதா சாட்சாத்து நாராயணனுடைய சக்தியாம் அந்த பராசக்தி அவளை சொப்னத்தில எல்லாம் நித்தியம் தரிசனமாம் சுதர்சனனுக்கு ஈஸ்வரப்பே பசியோ தேவி கண்டிதாம் சம்பத்தியும் வாரி வாரி கொடுக்கிறவளாம் அவள் விஸ்வமாதரம் சர்வசம் பத்கராம் எல்லாம் இந்த காமராஜ பீஜத்தை ஜபிக்க வேண்டிய முறப்படி அந்த அக்ஷரத்தை ஜபிக்காம ஜபிச்சதுக்கே இத்தனை பலம் நல்ல சத்குருவனிடத்துல போய் மகாமந்திரத்தை வியாசர் சொன்னார் ஜனமேஜையில பார்த்து சத்குருவனிடத்துல போய் விதிவத்தாய் நல்ல முகூர்த்தத்துல இந்த மகாமந்திரத்தை அம்பாளுடைய மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு வருமுன அம்பாளுடைய சுரூபத்துல சித்தத்தை அப்படி வச்சு ஜபிக்கிறவாட ராஜாக்கள் எல்லாம் தேடிக்கிட்டு வருவார் பிரம்மாதி தேவதைகள் எல்லாம் தேடிக்கிட்டு வருவார் அதுல இருந்து புரிஞ்சுக்கோன்னு சொன்னார் ஜனமேஜையருக்கு வியாசர் जित्वा माम् समरे நிராகம் குரு சுந்தரா கும்பகோணத்துல ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போ உன் அழக பத்தி நான் கேட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாலாம் அம்பாள் இப்படி சொல்லி அனுப்பிச்சாள் சும்மனுக்கு விவாகம் சுக்ரீவன் போய் சொன்னான் சும்பனிடத்துல இது மாதிரி சொல்றாள் ஸ்ரீ திவ்ய ரூபவதி தன்னார் ஜெயிக்கிறாளோ அவர்தான் கல்யாணம் பண்ணி பேமுகிறாள் എന്ന് പോയി ചൊന്നാറാം ശുഭരണത്തിലെ ഇച്ഛാകർണ്യവചസ്തഗ്രീവസ്യ നരാധിപ மந்திரியினாலதான் ராஜ்யம் கெட்டு போகும் நாள் கெட்ட மந்திரிகளாலதான் ராஜ்யம் கெட்டு போகுமா உடனே இவனுக்கு சும்மனை பார்த்து சொல்றான் நிசும்மன் இந்த துர்மந்திரிகள் பக்கத்துல இருந்து இப்படி உபதேசம் பண்ணித்தான் கட்டு போறது இங்கிருந்து பிரேஷயம் கண்ணை பார்த்தா இந்த இன்ஜின்ல இருந்து பொறி வரும் பாருங்க சில இன்ஜினை திறந்து விட்டுடுவார் அது மாதிரி இருக்குமா கண் அதனால அவனுக்கு உமரலோச்சனன்னு பேரு அவன் அனுப்பும் வந்த அசுரனேன்னு சொன்னானாம் அவன் போய் பிடிச்சு இழுத்து வந்து விடுவோம் நம்பாளே நானாம் பிரேரயஸ்வமராஜனம் இத்தியாதி தரதா அறுபதினாயிரம் அயோக்கியர்களை அழிச்சுன்னு போனான்கிறாள் அசாதுனாம் சாஸ்திராணி ஷஷ்டியா தேஷாம் மிருதஸ்தான் அசத்துக்களான அசுராள் அறுபதினாயிரம் பேர்களை அழிச்சுன்னு சுமரோச்சனன் போனானாம் அசாதுலாம் ஷஷ்டியா பாதாளிகளுடைய நகரத்துல இருக்கிற உபவனத்துல திவ்ய ரூபத்தோட கூட போய் பார்த்தான் அறுபதனாயிரம் அசுராலோட கூட சுமரலோச்சனம் சிறுநோதேவி மகாதேவி